ஹதீஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஹஜ் அல்லது உம்ராவிலிருந்து திரும்பினால் உயரமான அல்லது மேடான பகுதிகளில் அவர்கள் வரும்போது மூன்று முறை அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறுவார்கள் பின்பு ல இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு ல ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து وهو على كل شيء قدير آئبون تائبون عابدون ساجدون لربنا حامدون صدق الله وعده ونصر عبده وهزم الأحزاب وحده என்று கூறுவார்கள் புகாரி ஆறு மூன்று எட்டு ஐந்து முஸ்லிம் ஒன்று மூன்று நான்கு நான்கு முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் படைகள் அணிகள் ஹஜ் உம்ரா ஆகியவற்றிலிருந்து திரும்பினால் என்று உள்ளது துவாவின் பொருள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு நாயன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணையாளன் இல்லை அவனுக்கே ஆட்சியும் அவனுக்கே புகழும் உரியதாகும் அவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன் பயணத்திலிருந்து நாங்கள் திரும்புபவர்களாகவும் பாவ மன்னிப்பு கோருபவர்களாகவும் இருக்கின்றோம் எங்கள் இறைவனை வணங்கி சஜிதா செய்கிறோம் புகழுகிறோம் தன் வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்றி விட்டான் தன் அடியாருக்கு உதவி செய்து விட்டான் அவனை எதிரிகளை தோற்கடித்து விட்டான்